எட்டு வயசு பத்து வயசு குழந்தைகள் எல்லாம் காலை ஊனிட்டு வெறும் கையை மட்டும் அழைச்சிக்கிட்டு விளையாட்டா இருந்தது எங்க சைவ சித்தாந்தம் விளையாட்டா வரணுங்கிறதுக்காக பாடினது முதல் நூல் போர் அடிக்காதடா கடைசியில் போய் உட்காந்துக்காத நல்ல முன்னே உட்காரு ஒன்றும் பரவாயில்ல தூக்கமே வராது வந்தாலும் தூக்கம் போயிடும் இங்க வந்தா அப்படின்னு அதனால ரொம்ப அருமையா என்ன இந்த ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்கன்னு இங்க நம்ம பாடினார திருவாசகத்துல அந்த நூல் அந்த பிள்ளைகள் பாடுது ஏண்டி ஆண்டவன் எப்படி இருப்பான்னாரு ஏகனும் மாயி அநேகனும் மாணவன் நாதனும் ஆனானந்து உந்தி பர சின்ன பிள்ளைக ஏகனும் மாயி அநேகனும் ஆனவன் நாதனும் ஆனானந்து உந்தி பர நூற்றியம் வந்தா பின்ன வேற யாரு நம்மளை ஆடுறது நம்மையே ஆண்டதென்று உந்தி பர கேட்ட செய்திகளின் சாரம் ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க இது இந்த உந்தியாருடைய கருத்தே அதான் இப்படி திருமுறை சித்தாந்தம் இருந்தது அது இது போல சொன்னது திருவுந்தியார் தான் அதனால படிக்கணும் அது போல இங்க இது வந்து சிவபிரகாசத்துல தான் இருக்கு சிவபிரகாசம் இருக்கு உமாவசியம் பாண்டது அதுல இந்த மறைப்பாட்டில் எப்படி கேட்டீங்கன்னா டாக்டர் இருக்கிறார் ரொம்ப கொஞ்சம் போய் காத்தீங்க சுகர் அதிகமா இருக்குது அதிகமாக இருக்குன்னு சொன்னோன்னே ஐயா ம் ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் கால் சாப்பிட்டீங்களா ஆமாண்ணார் இனிமேல் ஜீனியே கலக்கக்கூடாது அது என்ன எட்டி கசப்பாக மேனர் என்ன பண்ணி தொலைக்கிறதுங்க அப்படிதான் சாப்பிடணும் பழங்களும் திரிப்பு ம் பாயசம் ஆ மூச்சு பறிக்கக்கூடாது அதெல்லாம் பண்ணாது வடை சாப்பிடுங்க ஆனால் பாயசம் இப்படி போட்டுரு சரிங்களா சரின்னு வாங்குற மாத்திரையை கொடுத்து நல்லா ஆனால் கண்டிப்பாக இருங்க ஒரு மூணு மாதம் கண்டிப்பா அவர் சொன்ன மாதிரியே இருக்க மூச்சே பெரிய ஒரு துளுண்டு கல்கண்டு அது கூட வேணான்ற மூணு நாலு மாசம் ஆச்சு திரும்ப செக்கப் பண்ணார் ஒன்று பார்த்துட்டேன் அருமை இனிலாம் வந்து நல்லா சுகரே இல்லை ரொம்ப குறைவா இருக்குது என்னது கொஞ்சம் லேசா மயக்கம் கூட வருது என்ன திதிப்பு இல்லைனாலும் மயக்கம் வரும் திதிப்பு ஓரளவாவது இருக்கணும் இல்லைன்னா மயக்கம் வரும் அதில் பாவம் உங்களை வரைக்கும் மூணு மாசமா காப்பியில் கூட சாகரப்படணும்னு சொன்னேன் அதில் இருந்து போட்டுங்க பாயசம் சாப்பிடுங்க சாப்பிடு பழம் சும்மா சாப்பிடுங்க எந்த மருத்துவர் நான்கு மாதத்துக்கு முன்னே முடியவே முடியாதுன்னாரோ அதே டாக்டர் சாப்பிடுங்கன்னு சொன்னார் ஏன் நோய் நீங்கி போச்சு இதுதான் அந்த மறைப்பா திரோதான சக்தின்னு பேர் திரோதான சக்திங்கிறது மறைப்பாற்றல் இந்த உயிரிடத்தில் ஆணவமலம் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணும் இந்த ஆணவமலத்தினுடைய அந்த வினை அந்த இருவினையை அனுபவிப்பதற்காக என்ன பண்ணும் நேர சைக்கிள்ல போறவனே டகார்னு திரும்ப சொல்லும் ஏன் மோதனும் அங்க விழணுமே ஆறு மாசம் கிடக்கணுமே பெட்ல ஏண்டா இங்க போய் திரும்பினா அவனா திரும்பினா அவன் ஏன் அந்த தீவினை இவனை அனுபவிக்கணும் வேற வழியில் என்ன பண்ணி தொடங்கணும் ஆனா இப்படி இந்த நல்வினை தீவினை ஆகிய இந்த இருவினையும் ஊட்டும் போதெல்லாம் என்ன பண்ணது இந்த மறைப்பாற்றல் அதை ஊட்டும்படியா செய்யும் அதே அந்த அம்மா இந்த இருவினை நீங்கின பிறகு வா ராஜா வா நல்ல தங்க தம்பி தங்க தம்பி அப்பாட்ட போகணுமா அப்பாட்ட தானே போகணும் ஆமா பவன அப்பாட்ட தானே வாடா ராஜா காட்டுறேன் என்று சொல்லி அப்பாவை அழைச்சி காட்டி அந்த அப்பாவை சேர்த்து விடும் திரோதான சக்தி அப்போ மறைப்பாற்றல் என்பது வெளி நீக்குகின்ற வரையிலும் மறைப்பாற்றலாயிருந்து வினை நீங்கிய பிறகு அருளாற்றலாய் ஆண்டவரிடத்தில் அழைத்து செல்லும் அழைத்து செல்லும் எது போல நாம் சொன்ன மருத்துவர் போல எந்த டாக்டர் வேணானாரோ அவரு ஏ நம்ம வீட்டுல விஜய் பாய்ச்சி வச்சிருக்கேன் ஆமாண்ணர் ஐயாவை கூட நான் நாலஞ்சு மாசம் அவருக்கு வந்து பாவம் சர்க்கரையே வேணான்ட்டனர் இல்லைங்க இல்ல பரவாயில்லைங்கனர் எந்த டாக்டர் வீட்டுல கூடாதுன்னு சொன்னா அந்த டாக்டர் வீட்லயே அருமையா சேமியா பாயசத்தை வாங்கி இன்னொரு டம்ளர் சாப்பிடுங்களேன்னு கொடுக்குறேன் இந்த டாக்டருக்கு இருக்கிற புத்தி திரோதான சக்திக்கு இருக்காத ஏன் சுகர் இருக்கிற வரைக்கும் வேணானது சுத்தமா நீங்க லேசா மயக்கூட வர ஆரம்பிச்சிருது நல்லா சேர்த்துக்கன்னது அது போல இது வரைக்கும் இந்த இருவினை இருந்ததுனால அது நீங்கிற வரைக்கும் இப்ப கண்டிப்பா பண்ணிச்சு அங்க அங்கே தடுமாறி இதெல்லாம் அனுபவிப்பு நீங்கின உடனே ஆண்டவனை பாருங்க தாயோடு கூடி பின் தாயை தாதையை அடைந்து ஏயுமதே நிட்டை தாய்மானார் தாயாரு திரோதான சக்தி இது ரொம்ப அருமையா சொன்ன இடம் திருவாசகத்துல சொன்ன மாதிரி வேற எங்கேயும் இல்லை ஆச்சு மார்கழி மாசம் வருமே பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆரேலோர் எம்பாவாயி பேதித்து நம்ம ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்த போது அங்க தொடப்படாதப்பா இங்க இருக்கப்படாதப்பா இங்க பேசப்படாதப்பா அப்படி பேசப்படாதுன்னு சொல்லி அப்படி வேறுபடுத்தினான் நல்லா வளர்ந்த பிறகு போய் அமெரிக்கா போறியா ராஜா வாப்பா நம்ம அருமையான இந்திய நாட்டை மறந்துடாது அமெரிக்கா போன அனுப்பிச்சுடாளே பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாதத்தை பாதத்திரம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் ஆனால் திருவம்பாவில் என்ன போட்டிருக்கோம் திரோதான சக்தி அப்படின்னு போட்டிருக்கோம் மறைப்பாட்டல் ஆதலால் இங்க என்ன பண்ணாரு ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் இந்த அருள் தருவதில் இந்த மறைப்பாற்றலுக்கு இருவினை நீக்கம் வரைக்கும் மறைப்பாய் இருந்தாலும் அதுவே அருளாற்றலாய் ஆகுகிறதுனாலே அந்த அருளில் அடைக்கினார் அருளலில் எதை அடைக்கினார் மறைப்பை அடைக்கினார் அப்ப ஐந்தொழிலும் சொல்லியாச்சு இன்னொரு கேள்விக்கு நீங்க தான் சொல்லணும் அப்படியான அந்த ஐந்தையும் வெளிப்படையாகவே சொன்ன இடம் உண்டா திருவாசகத்தில் இங்க ஒண்ணு நீங்க மறைச்சிட்டாங்க நான்கில் அஞ்சு அடங்கிருக்கீங்க அஞ்சையுமே வெளிப்படையா சொன்ன இடம் உண்டா அடுத்த திங்கள் அடுத்த திங்கள் எங்க ஓ மணி ஆயிட்டுதோ எப்படி ஆகவே ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை பூவிப்பாய் நின்றொடும்பில் போக்குவாய் என்னை அருமை என்னென்ன இன்னைக்கு வந்து நம்ம நிச்சயம் திருவாசகத்துக்கு போகணும்னு சொல்லியிருப்போம் இல்லவா சரி நடந்தப்ப ஐயா நீங்க போகும்போது எட்டு எட்டரை மணிக்கு எல்லாம் நீங்க ஒன்பது மணிக்கே புறப்பட்டா போதுங்க ஒன்பது மணிக்கு புறப்பட்டா போதும் சரி ஒன்பது மணி அந்த நேரம் ஒரு ஒன்பது மணிக்கு எல்லாம் ரெடியா இருப்பார் அங்கிருந்து ஸ்டார்ட் இமீடியட்லின்னு ஒரு தந்தி வந்துடும் திருவண்ணாமலையிலிருந்து போக்குவாய் எங்க வேலூருக்கோ மெட்ராஸுக்கோ போக்குவாய் இப்படி ஆக நம்ம நினைக்கிறது நடக்காமையும் போயிடுது இன்னொன்னு எழுத்து வீட்டுக்காரரு திருவாசப்பள்ளிக்கு வரணும்னு என்னமே இல்லை அவர் இருந்தாரு அவர் பாருங்க நாளைக்கு வர வேண்டியவர் தான் வேலை முடிஞ்சு இன்னைக்கு வந்திருக்கார் வந்த உடனே எதுக்கால பார்த்துருக்காரு என்னங்க ஒன்பது மணிக்கு புறப்படுறீங்க என்னாரு என்னமோ திருவாசம் ஏதோ பேசுகிறாங்களா யாருன்னு அப்படிங்களா கொஞ்சம் இருங்களேன் நானும் வந்துடுறேன் புகுவிப்பாய் தொழும்பில் கேட்கணும்னு நினைத்தவரை ஸ்டார்ட் இமீடியட்லி பண்ணி மதுரைக்கு தள்ளிவிட்டுது இது ஒண்ணும் இல்லாம ஏதோ நாளைக்கு வர வேண்டியது ஏதோ முதல்ல எப்படி காரியம் பண்ணி வந்திருக்கணும்ப்பா இது எதுக்கால பார்த்த கூட அவர் புறப்படும் போது இவர் பார்க்க வேணே இருக்கலாம் நானும் வரேன்னு வந்துட்டு புகுவிப்பாய் நின்றொடும்பில் அப்ப நம்ம செயல் என்பது எதுவும் இல்லை நம்ம செயல் என்பதும் இல்லை பெருமானுடைய கருணை இருக்குமானால் இல்ல புகுவிப்பான் அவன் கருணை இல்லையானால் போக்குவான் இன்னைக்கு திருவண்ணாமலையார் கோயிலுக்கு காலையில கிரி கிரிப்பிரதேசத்துக்கு வர பிரதமைக்கு வர பௌர்ணமிக்கு போயிடுறது அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி அவன் நினைத்த மாதிரி அந்த ஆன்மா கிரிபிரச்சனம் வர வரும்படியாகவும் செய்வான் அப்படி இல்லையானால் அன்னைக்கு எங்க சாயந்தரம் அஞ்சரை மணி அளவுல ஏதேன்னு ஒரு காரியத்தினால இந்த ஒரு திருவண்ணாமலையை விட்டு எங்கேயாவது மேலே போக முடியாது இப்படி போக்குவா என்னை பூவிப்பாய் நின்றொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் நாற்றத்தின் நேரியாய் இல்லை இப்போ அதான் இந்த இல்லைங்கிறவங்க சொல்றது ஒரு அருமையான ஒரு நல்ல மல்லிகை மலர் அதை அப்படியே கொண்டாந்து வைக்கிறோம் வச்ச உடனே ஆஹா கவனம் என்ன வாசனைப்பா ஒரு மல்லிகை இருந்து எப்ப அந்த அறையே நல்ல மனவாசனை அடிக்குது ஓ அவர் கையில் இருக்கு பாருங்க சார் அந்த ஒரு மல்லிகைனர் உடனே இவனும் ஆமா ஆமையா மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ தானுங்க என்ன அருமையா அந்த அடாராடா அப்படிங்கிறான் என்ன போல ஒரு முண்டம் அங்க இருந்து என்ன சொல்றீங்கன்னு மல்லிகைப்பூ வச்சிருக்காருல்லப்பா அதுலேருந்து பற்றி எப்படி கவனம்னு வாசனை வருது என்ன அந்த வாசனை எனக்கு காட்டுங்க அது காட்ட முடியாதுடா மனசுக்குள்ள மூக்குள்ளதான் வரும் அப்பன்னா நான் வாசனை இல்லைன்னு எழுதுவேன் இல்லைன்னு நம்புறவன் அயோக்கியம் என்ன எழுதிட்டு போ எழுதிட்டு போட முடியும் நாற்றத்தை நீ கண்ணால பாக்காத்தினால் நாற்றமே இல்லையே அது போல கடவுளை நம்ம நேரா கண்ணால பார்க்கலாம் கடவுளே இல்லையே எப்படி மலரின் இடமாக அந்த நர்நாற்றம் இருந்தும் வாசனை இருந்தும் ஆனால் கண்ணுக்கு புலப்படாது இருக்கிறது அதுபோல அவனுடைய திருவிளையாட்டாக இந்த உலகமெல்லாம் எங்கேயும் அவன் கண்ணுக்கு காணாது இருக்கிறான் நாற்றத்தின் நேரியாய் ஒரு பூ வச்சு வளர்க்கலாமேடா அந்த நாற்றம் உணர முடிகிறது ஆனால் கண்ணால காண முடியல ஆனா உணர முடியுது அதுபோல பெருமானுடைய அருள் விளையாட்டு என்று உணர முடிகிறது ஆனால் கண்ணால் காண்பதற்கு யாருக்கோ சில சமயத்தில் பெரிய ஞானிகளுக்கு கிடைக்குது கழுமல மதனில் காட்சி கொடுத்தும் மணிவாசம் இருக்கு சீகாடியில காட்சி கொடுத்துருக்காரு திருக்கழுகுண்டத்துல கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து நாய்கழு குண்டிலே பெருமானே திருக்கடுக்குண்ட வருகின்ற பொழுது உன்னுடைய குருநாதன் ஆகிய வடிவம் எப்படியேன்னு காட்டப்பா அப்படிங்கிறார் அவருக்கு தெரியாது ஞானிகள் அறிய முடியும் அதான் அந்த உந்தியாரில் சொன்னார் உள்ள உந்தியாரில் சொன்னார் ரொம்ப அருமையான விஷயம் இல்லை ரொம்ப அருமையான பாட்டு அந்த திருவந்தியார் ஒருவர் நாற்பது நாற்பத்தஞ்சு பாட்டு விளையாட்டு அந்த பிள்ளைகள் பாடுறாங்க உள்ளம் பூணரில் உணருவதல்லது தெல்ல அரியர் என்று உந்தி பர நம்முடைய உள்ளம் பக்குவமாக ஆகி அந்த உயிர் பக்குவமான போது அவனை உணர முடியுமே தவிர அவன் எங்க இருக்கிறான் எப்படி இருக்கிறான் இந்த மாதிரி இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லி தெல்ல அரியர் என்று உந்தி பெற ஏன்னாரு சித்தர செல்வர் என்று உந்தி பெற சித்துன அறிவு உன்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவன் அவன் அதனால முன்ன சொன்னார் பாருங்க இப்ப கால முன்ன சொன்னமே என்னது இது ஆழ்ந்து அகன்ற நுண்ணிய நீ அப்படி இருக்கு நீ நீ எப்படி உனக்கு உனக்கு ஆழவும் இல்லை அகலவும் இல்லை நுண்மையும் இல்லை நீ என்னது பண்ணுவ அதனால் தெல்ல அரியர் என்று உந்தியபர சிற்பர செல்வர் என்று உந்தியபர என்றெல்லாம் சொல்லி அந்த ஞான நூல் விளக்கிட்டு அதனால ரொம்ப அருமை அடுத்தது போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொடும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானி சேயாய் நனியானி அவன் மிக தொலைவிலும் இருக்கிறான் ரொம்ப பக்கத்திலும் இருக்கிறான் அது என்னது சேயாயின்னா ரொம்ப தொலைவில் இருக்கிறான் நனியானி பக்கத்திலும் இருக்கிறான் ஒன்னும் தொலைவில் இருக்கிறான்னு சொல்லுங்க அல்லது பக்கத்தில் இருக்கிறான்னு சொல்லுங்க ரெண்டும் சொல்றீங்களே சுவாமி இந்த வெய்யாய் தனியாய் இந்த மாதிரி இடங்கள்லாம் தான் நல்லா படிக்கணும் அதுபோல இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே இந்த மாதிரி இடங்கள்ல மாறுபட்டு அந்த சொற்கள் இடங்களை தான் ஆழமா கவனிக்கணும் இல்லை அப்போ ஆண்டவன் எப்படி இருக்கிறான் சேயாயி இந்த ஆன்மாவுடைய அறிவுக்கு ரொம்ப தொலைதூரமா இருக்கிறான் அனைத்தும் வேடமாம் அம்பால கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்து அவன் எப்படிப்பா நான் மறப்ப இங்கேயே இருக்கவனே என் உள்ளத்திலே இருக்கவனே அப்படின்னாரு சூரபதுமன் சஷ்டி வருது சரிங்களா ஐபிஎஸ் மாசத்துல சூரபதுமன் ஏய் திருச்செந்தூர் வந்திருக்கிறது யார் தெரியுமா அப்படின்னு வீரவாக தேவர் சொல்றார் முருகன் நேத்து பிறந்த ஆளு பல்லு முளைச்சிட்டுதா இன்னும் இல்லையா இவன் பல்லு முளைச்சிட்டு தான் பல்லு முளைக்காத குழந்தை இது போய் வந்துட்டுங்க இப்படியாக சொல்றேன் இவனுக்கு என்ன தொடர் இருக்கு ஆனா அப்படி சொன்ன அவனுக்கு அப்பா எல்லாம் இப்ப தெரியாது எங்க முருகன் வந்துடுவான்னு சொன்னார் கடைசி கட்டம் பத்தாம் நாள் போர் முடிக்க போகுது இந்த சூரபதமன் தான் இருக்கலாம் சிங்கமன் இறந்துட்டான் தாரகன் இறந்துட்டான் எல்லாம் முடிஞ்சு இல்லவா சஷ்டி இல்லை அப்படி இறக்குற இந்த ஆன்மா என்ன இருந்தாலும் தவறு செஞ்சது தன்னுடைய தந்தையை நோக்கி ஆதலால் பெருமான் என்ன பண்ணார்னா அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே அவனுடைய அந்த ஆணவத்தை அப்படியே அப்படி விட்டார் ஒண்ணு கோலமாமங்கை தன்னில் குலவிய குமரன் தன்னை அடார் அந்த மயில் மேல ஆறு முகம் என்ன பன்னிரெண்டு கரங்கள் என்ன கையில் வேலை என்ன கோலமாமங்கை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலம் என்று இருந்தேன் அந்நாள் வீரவாக சொன்னார் பையன் அல்ல அவன் பரம்பொருள்னு சொன்னான் நான் சின்ன பையன் சத்தியம் பண்ணினேன் அது போல சிங்கமுகன் சொன்னான் அண்ணா நான் இறந்த பிறகாவது நீ வந்து அவனை சேரணும் அவன் ஆறுமுகன் பரம்பொருள் என்று சொன்னான் அன்னைக்கெல்லாம் பால் அண்ணன் பரிசீவை உணர்ந்திலேன் யான் அடாடா முருகனுடைய குளத்து பார்க்கும்போது எனக்கு அன்னைக்கு தெரியாம போச்சு இவர் யார் தெரியுமா என் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி மூர்த்தி என்றோ இவன் தான் என்ன சொன்னவன் சின்ன பையன் பல்லு முளைக்காதுன்னு சொன்னேன் சேயாய் அந்த ஆணவம் இருக்கிற வரைக்கும் அவன் சேயனாயிருக்கிறான் அகன்ற பொழுது நனி அணியனாயிருக்கிறான் அதனால ரொம்ப அருமையான பகுதி இதெல்லாம் அதனால சேயாய் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானி மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனி அவன் மாற்றம் மாற்றம்னா சொல்லு மனம்னா தெரியுது இந்த சொல்லுக்கும் இந்த மனத்திற்கும் அப்பாற்பட்டவன் அப்ப சொல்லால் சொல்லியும் அவனுடைய புகழை சொல்ல முடியாது மனத்தால் நினைந்து அவனுடைய பகலை முழுமையா நினைக்க முடியாது அப்ப நினைப்பதற்கும் சொல்லுவதற்கும் அறியவன் அறியவன் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனி என்று சொன்னார் இந்த இந்த தொடரை எப்படியோ நினைவு வைத்திருந்துதான் நம்முடைய பதினான்கு சாத்திரத்தில் உண்மை விளக்கம் என்ற ஒரு நூலை எழுதியவருடைய பேர் என்ன உண்மை விளக்கம் மேகண்டாருடைய மாணாக்கர் மனவாசகம் கடந்தார் மனம் இங்க என்னது மனம் மாற்றம் மனம் மாற்றம் என்னன்னு வாசகம் எனவே இந்த மனத்திற்கும் வாயினால் பேசுகின்ற வாசகத்திற்கும் கடந்தவன் மனவாசகம் கடந்தான் என்று பேர் வச்சார் அப்போ அந்த அந்த அந்த ஆசிரியருடைய அப்பா இந்த தொடரில் எவ்வளவு அன்பு வச்சிருக்கணும் சிவபுராண தொடரை வைத்து வச்சிருக்காரு இங்க மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோன்னார் மன வாசகம் கடந்தான் இந்த மனத்திற்கோ இந்த ஆன்மாக்களால் சொல்லப்படுகிற வாசகம் சொல்லிற்கோ கடந்து அப்பாற்பட்டிருக்கிறவன் மனவாசகம் கடந்தான் நான் அடிக்கடி நினைக்கிறது அந்த அந்த அந்த ஆசிரியர் நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த மாற்றம் மனம்கழிய நின்ற மறையோனி என்பதை நினைத்துக் கொள்வது இந்த தொடரில் அவர் எவ்வளவு ஈடுபாடு இருந்திருந்தால் இதை இப்படி வைத்து மனவாசகம் கடந்தார் என்று பேர் வச்சிருக்கணும் நம்ம ரோசும் கோசும்னு பேர் வைக்கிறோமே முருகா முருகா கடவுள் காக்க கடவுள் காக்க கடவுள் தான் காக்கணும் இதெல்லாம் நம்ம என்னத்த முடியும் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனி கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து அப்படி ஒன்று நிற்கணும் இல்லைங்களா கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார்னு அழைக்கக்கூடாவேன் கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து அப்படி அப்போ நீ நினைத்த எப்படி இருப்பேன்னு அருமையா அப்பதான் கறந்த பால் நீங்களா ஒரு காலத்துல இந்த பால் வாங்குறவங்க இப்ப நிறைய பால்லாம் கிடைக்காம போட்டுது அப்ப எல்லாமே பாவம் கிராமத்துல இருக்கவங்க நான் வந்த பிறகு நீ பால் கறக்கணும்பாங்க சரியம்மா ஏன்னா தண்ணி கலந்துருவாங்கன்னு அதனால இவங்க போய் நிற்பாங்க இவங்க பால் கலந்து முதல்ல அந்த மணி எல்லாம் கழுவிடுத்து தண்ணி எல்லாம் கழுவிடுங்க கழுவிட்டு அந்த பாத்திரத்தை இப்படி கவுத்து காட்டுவாங்க தண்ணியே இல்லை சரி சரி கர இப்படி இருந்த ஒரு காலம் கறந்த பால் கண்ணலோடு அப்படி நேர தண்ணீர் கலக்காத பால் போட்டு காய்க்கிறத அது என்ன இது என்ன வெண்ணெயை நெய்யாக்கும் போது வெண்ணெயை காய்ச்சும் போது நல்ல முருங்கல் இருக்குல்ல நுனியலை அதை நாலஞ்சு கிள்ளி போட்டோம்னா அந்த நெய் கமகமன்னு வாசனை இருக்கும் அந்த முருங்கலையும் சாப்பிடலாம் நெய்யும் சாப்பிடலாம் அது கீரை முருங்கைக்கீரை ஆ முருங்கைக்கீரை கொஞ்சம் போட்டு முருங்கைக்கீரை கீரையை போடுறதுன்னு அதை போட்டுவாங்க போட்டா நல்லா அருமையா நெய் இருக்கும் இந்த நெய்யெல்லாம் இந்த கொழுப்பு சத்து அதெல்லாம் ஒண்ணு வரீங்களா நான் நம்பல சாமி நான் நம்ப அந்த நெய் கலந்தார் போல நல்ல கறந்த பால் அதுல கருப்பஞ்சாறு அதுல இந்த மாதிரி நல்ல முருங்கைக்கீரை போட்டு காய்ச்சின நல்ல நெய் கபகமான வாசம் வந்து நம்ம வீட்டுல உள்ள காய்ச்சினாங்கன்னா அங்க வெளியே நெய் காய்ச்சினாங்கன்னு தெரியாதா அப்படி இருக்கும் அந்த நெய்யை ஊத்துறது இந்த மூணு கலந்தா கறந்தபால் கண்ணலோடு நீ கலந்தார் போல சிறந்து எங்க இருப்ப அரியார் சிந்தனையுள் நல்ல ஆன்மாக்கள் ஒன்னு நினைத்து கொண்டே இருக்கிற ஆன்மாக்கள் இருக்குதே அந்த ஆன்மாக்கள் உள்ளத்துல இது மூணு கலந்து இருந்தா எப்படி இருக்குமோ அது போல சிறந்து அடியார் சிந்தனையுள் அங்க வேற தேனூரி நின்று அது அந்த அந்த மூன்றும் கலந்த ஒன்று அப்படி ஊறிட்டே இருக்குமா ஏதோ உடனே எங்கேயோ கிடைச்ச கொம்பு தேன் அது வேற கலந்து அது அப்படி ஊறிட்டு இருக்குமா நீங்க இப்படி சொல்லும் போது சொல்லும் போது மூணையும் மிஸ் பண்ணி சாப்பிடலாம்னு நினைக்கப்படாது சரியா இருக்காது கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூடி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் இப்படி அந்த அரியர் உள்ளத்திலே இவ்வளவு சுவையாக இருந்துகிட்டு அந்த பெருமை என்ன சாமி செய்யறாரு நல்ல ஆளப்பா நீ தான் உடனே பிறவி பார்த்து எழுகடல் மணலை அலைவடி நதியும் எழுதிடல் பிறவின்னு சொன்னேன் இனி நீ பிறக்காதவாறு பிறந்த பிறப்பருக்கும் ஏன்னா நீ உங்ககிட்ட இருக்கிற பிறப்பு லேசில் சாதாரண ரம்பத்துக்கெல்லாம் அறுபடாது ரெண்டாவது அவனை தவிர வேற எவனாலும் அறுத்தாலும் அது அறுக்க முடியாது அதனால அவன் தான் போட்டு அறுக்கணும் சைஸ் பண்ணணும்னு பிறந்த பிறப்பறுக்கும் எங்கள் பெருமான் இது மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு ஏதேனும் பின்னால சான்று இருக்கா மும்மை மலம் அருவித்து முதலாய முதல் வந்தாள் நம்மையும் ஓர் பொருள்படுத்தி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையனுக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவி ஐம்பத்தோராவது பதியத்தில் இருக்கு மும்மை மலம் அறிவித்து இந்த ஆணவம் கண்ணமா இந்த ஆணவம் விட்டு எங்க போகுது அவன் வந்து போட்டு அறுவை சிகிச்சை பண்ணல அப்பாலோ எப்பாலோ எங்கேயும் இல்லை இந்த ஒரு சிகிச்சை இங்கேதான் சரிங்களா சரிங்களா முதலாய முதல்வன் தாள் ஏ சுவாமி உங்களுக்கு வந்து அந்த மூன்று மலத்தையும் அறுவை சிகிச்சை பண்ணது அந்த பெருமான் தான் ஆமடா திருப்பரந்தூர் பெருமான் நீங்க அவ்வளவு பெரியவங்க சுச்சு நம்மையும் ஓர் பொருளாக்கி நான் ரொம்ப சின்னவன்ட நாயில் கடையாய் கிடந்த அடியேக்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனி நான் ரொம்ப சின்ன ஆளுப்பா அவன் கருணையினால் அப்படி செய்தான்னா நீ ஒண்ணு நம்மையும் ஓர் பொருள் படுத்தி நாய தூக்கி பல்லக்கில் வச்ச மாதிரி நாய் சீவிகை ஏற்றுவித்த அம்மையனுக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவி அழகா சொல்லியிருக்காரு நல்ல திருவாதகத்துல சொல்லி அவரு அதனால பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் ஆண்டவனுடைய நிறம் ஐந்து இப்படி சொன்னவர் இவர் ஒருவர் நம்முடைய நாவுக்கரசர் ஆறாவது திருமுறையில திருத்தாண்டகத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் அது நிறங்கள் ஐந்துன்னு தனித்தனி நிறமா சொல்லியிருக்காங்க பல பேரும் தனித்தனி நிறமா ஞான சம்பந்தம் தனித்தனமா சொல்லியிருக்காரு பச்சை மேனியர் இச்சை கொள்பவர் பட்டினத்தூரை பல்லவ நீச்சரத்து இதெல்லாம் பவள மேனியர் திகழும் மேனியர் பவள மேனி சொல்றார் பச்சை மேனி சொல்லியிருக்கார் ஆனால் ஐந்து நிறங்களையும் சேர்த்து சொல்லி சொன்னது ஆறாம் திருமுறை ஆகிய தாண்டகத்தில் இது எட்டாம் திருமுறை ஆகிய திருவாசகத்தில் நிறங்களோர் ஐந்துடையாய் அஞ்சு நிறம் ஆண்டவனுக்கு இருக்குன்னு சொன்ன அது விகாரமா இல்ல இருக்கு ஆமாமா நீங்க உடம்புலயே இங்க வெள்ளை இங்க கருப்பு இங்க சிவப்பு அப்படின்னு சொன்னேன்னு அர்த்தம் என்னது எல்லாருக்கும் வேணும் அங்க பாருங்களேன் கொஞ்சம் மனசுல உடம்பு உடம்புல ரோகம் ஏதோ பாவம் பாவம் அப்படிலாம் இருக்கு பெருமான் ரொம்ப அழகானச்சே ஞானசம்பந்தர் கேட்டோம்னா ஐயா நீங்களும் பார்த்தவங்க தானே ஆனானார் எப்படி பார்ப்பார் ஆடா ஒரு வளர்ப்பவளமே நீ ஒளி நீர அணிந்து உமையோடும் வெள்ளை விடை மேல் நீ ஒண்ணு இன்னைக்கு பார்த்த விட நாளைக்கு இன்னும் அழகா இருப்பார் நாளைக்கு பார்த்தா இந்த நாளைக்கு நாடகம் அழகு ஒரு வளர்ப்பவளமே நீ சொக்கச்சுவேன்னு இருப்பாருன்னா அதுக்கு மேல ஒளி நீர அணிந்து எங்க அம்மா விட்டு எப்பவும் பிரிஞ்சிருக்க மாட்டாரு உமையோடும் வெள்ளை விடமேல் அப்படிலாம் இருப்பாருனாரு பின்ன அவர் சிவப்புங்கிற இவர் அஞ்சு நிறங்கிற சிவ சிவ என்ன உடம்புல சிவப்பு சிவப்பு தான் அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை கழுத்திலையும் கருப்பு கருப்பு தான் இந்த ரெண்டு நிறத்தை போய் விட்டுணும் இதில் பெருமானுக்கு ஆறு முகங்கள் உண்டு இறைவனுக்கு அதனாலதான் தம்முடைய பிள்ளையும் ஆறு முகமா பிறந்தது ஆனால் அந்த ஆறு முகங்களிலே ஒரு முகம் இந்த கீழ் நோக்கிய முகம் இப்படி இருக்கும் இது ஞானிகளுக்கு தான் தெரியும் மற்றவர்களுக்கு ஐந்து முகம் தான் தெரியும் அந்த ஐந்து முகங்களும் ஐந்து நிறமுடையன சரிங்களா ஒண்ணு பச்சை ஒண்ணு வெள்ளை ஒண்ணு சிவப்பு சரிங்களா புகை நிறம் ஒண்ணு நீளம் புகை நிறமா இருக்குமா புகை போற மாதிரி இந்த ஐந்து நிறமும் அவனுக்குரியது ஆதலால் நிறங்களோர் உடையாய் அவனுடைய சிரசில் அந்த ஐந்து தலை ஐந்து நிறமே தவிர உடம்பெல்லாம் உருவலர் பவளமேனி சிவப்பார் சேரமான் பெருமாள் என்ன கேட்டா ரொம்ப அருமையா சொல்வார் சிவப்பா இருப்பார் சொன்னவனே எப்படி இருப்பார் நீ ஜுவல்லரி நாயக்கரைக்கெல்லாம் போனியானார் கட்டி தங்கம் வெற்றி எடுத்து அதை பார்த்திருக்கியானார் என்னத்தை நாங்கள் அதெல்லாம் எங்க சாமி சினிமாவில் பாடலாம் இல்லப்பா கட்டித்தங்கம் வெட்டி எடுத்து அது அதை பார்த்து விட்டுக்கினாரு அப்படின்னு அது இருபத்தஞ்சு இருபத்தி நாலு கேரட் ஆமா அதாவது அப்படியே பண்ணுனார் அது எப்படி அதுதான் எங்க பெருமாள் நேரம் போயினார் பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி இந்த நல்ல பத்திரமா தங்கம் பொண்ணுடைய நிறைய எப்படி இருக்கும் அது அதை பார்த்தா எங்க பெருமான் உடம்பு பார்க்கணும் எங்க பெருமான் உடம்பு பார்த்தா அதை பார்க்கணும் இப்படி சொன்னார் சேரமான் பெருமானாயினார் அதனால உடம்பெல்லாம் சிவப்பு அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை முகங்கள் மட்டும் ஐந்து அதனால் இன்னொரு கருத்து சொல்லுவாங்க அவன் ஐம்பெரும் போத வடிவாக இருக்கிறான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி அப்படின்னு இருக்கிறான் இந்த ஐந்து பூதங்களும் ஐந்து நிறமா இருப்பன அது உண்மை விளக்கத்தில் தான் சொல்லப்படுது வேற எங்கேயும் இல்லை உண்மை விளக்குங்கிற ஒரு மனவாசங்கிறத செய்துள்ளதான் இந்த ஐம்பெரும் பூதங்களும் சொல்லி விஞ்ஞான சித்தியாரிலையும் இருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி இந்த இந்த பூதங்கள் ஒவ்வொன்று என்ன நிறம்னு சொல்லி எனவே அவன் ஐம்பெரும் பூதமாக இருத்தல் பற்றி அந்த ஐம்பெரும் பூதங்களும் ஐந்து நிறமுடையன எனவே நிறங்கள் உரைந்துடையாய் என்று சொன்னார் எனினும் ஆம் இரண்டு கருத்து முகங்கள் மட்டுமே ஐந்து நிறம் உடையன என்பது பற்றி சொன்னார் என்றாலோ அல்லது ஐம்பெரும் பூதங்களாகவும் இருக்கிறான் என்பது பற்றி அதனால் சொன்னார் என்றோ ஆக நிறங்கள் உரைந்துடையாய் இந்த மாதிரி பெயர் எங்க இருக்கு தெரியுமா திருச்சிராப்பள்ளியில ஒரே இருக்கிற அந்த பெருமானுக்கு பேர் என்ன தெரியுமா குடமுக்கீச்சரம்னு பேரு அந்த ஒரையூர் பெருமானுக்கு என்ன என்ன பேரு பஞ்சவர்ணேஸ்வரர்னு பேரு பாத்தீங்களா நிறங்க அருமையான தமிழ் நிறங்களோர் ஐந்துடையாய் அருமையான வடமொழி பஞ்சவர்ணேஸ்வரர் நம்ம ஐந்துங்கிறது பஞ்சமாச்சு நிறம்ங்கிறது வர்ணமாச்சு வர்ணம் பஞ்சவர்ணேஸ்வரர் அதான் சொன்னேன் தமிழாசிரியர் நாங்க போய் ஒண்ணு குடிய மனப்பான்மையில செய்யல நீங்க எங்களை மாத்துறீங்களே தவிர உங்களை நாங்க மாத்தல அல்லவா அதனால நிறங்களோர் ஐந்து உடையாய் ஐந்து வண்ணம் உடையவன் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் அவங்க தலகனம் முடிச்சு எப்பனாலும் ஏத்தனான்னா விண்ணோர்களுக்கு மறைந்திருப்பான் உண்மையில வழிபட்டான்னா அவங்களுக்கு அருள் செய்வான் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் இதோட இருக்கட்டும் ஐம்பதாவதோட ஏன்னு கேட்டீங்கன்னா இனிமே வருகிறது என்ன தெரியுங்களா மீண்டும் அந்த பெருமான் செய்த கருணையை பற்றி சொல்லுகிறார் அந்த ஆன்மாக்களுக்கு என்ன கருணை செய்தான் என்பது எல்லா பிறப்பும் பிறந்து அழைத்தேன் எம்பெருமான் அது உயிரியல்பு அல்லவா அதுக்கப்புறமேல வந்ததெல்லாம் இப்ப சிவபுராணம் சொல்லி தரோம் இனி தொடர்ந்து சிவபுராணம் தான் சொல்லுவோம் அப்படி சிவபுராணம் சொல்லுகின்ற பொழுது அப்படிப்பட்ட சிவபெருமான் இந்த உயிர்களுக்கு நம்ம என்ன சொன்னேன் உடம்பை கொடுக்கிறான் எப்படி உடம்பை கொடுத்து என்னென்னவெல்லாம் கொடுத்து எப்படி ஆக்கி என்ன முறையில இந்த மலத்தை நீக்குகிறான் என்பதை பற்றி இனி ஒரு தொடர் வரப்போ அது ஒரு ஐந்து ஆறு வரி நான்காவது எது உயிர்நிலை அல்லவா இதுல இருந்து அந்த புல்லாகி பூடாய் புழுவாய் இருபத்தாறு முதல் முப்பத்தி ரெண்டு அதன் பிறகு சிவபுராணத்தை தொடங்கி செய்கின்றன இப்பொழுது முப்பத்தி மூணுல இருந்து ஐம்பது வரை வந்திருக்கிறோம் ஐம்பது வரை வந்திருக்கிறோம் இல்லைங்களா இனி மேற்கொண்டு இனி நம்முடைய நம்முடைய கதை நம்முடைய கதை நம்முடைய கதை என்னென்ன உயிரது நிலை மீண்டும் இங்கே என்ன உயிரவு நிலைன்னு கேட்டால் ரொம்ப அருமையாக சொல்லுகிற பகுதி பலருக்கு எல்லாம் மனசில் வந்திருக்கிற பகுதி எம்பெருமான் மறைந்திருந்தாய் எம்பெருமான் அது வரைக்கும் நிறுத்திட்டு வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாயிக் கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இயலாத சீன் இதுதான் சொல்ற ஒன்றுமில்லாத சிறியவன் ரொம்ப சின்னவன் என்று சொல்ற நாம சொல்ல வேண்டியது அவர் சொல்ற நாம எதை சொல்றது நம் போன்ற உயிரினங்கள் நம்ம பெருமான் நினைக்கின்ற பொழுது ரொம்ப சின்னவன் சிறியன்னு சொல்லணும் மணிவாச பெருமானே தம்மை சிறியன்னு சொன்ன பிறகு நமக்கு இனி ஒரு சொல் தேட வேண்டியதான் ஆமா ஆமா சொல்றதோ தெரியல சரிங்களா ஆமா நாம சொல் சாதாரண உயிரினங்களாக இருக்கிற போன்றவர்கள் சிறியன்னு சொல்லிக்கிறோம் இந்த சிறியன்கிற சொல்லை மணிவாசகரே சொல்லிவிட்டாரானால் நாம் அதற்கு கீழே ஒரு சொல்ல இருந்து அதை சொல்லணும் அது தயார் பண்றதை விட மிக மிக மிக மிக மிக மிக மிகச்சிறியன் அப்படி சொன்ன <laughs> அப்படி வச்சுக்கிட்டே ஆமா அவரே சிறியன்னு சொன்ன நம்ம அதனால எவ்வளவு பெரியவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா தான்